திருச்சிற்றம்பலம் தலம் நெடுங்களம் சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் மறையுடையாய் தோலுடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் போராய் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே கனை தெழுந்த வெண்டிரை சோழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணீரா பகலும் நினைத்தெழுவாரிடற்களையாய் நெடுங்களமேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றட கூற்றுடைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடற்களையாய் நெடுங்களமேயவனே மலை புரிந்த மன்னவந்தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்ச்சடையாரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின்றால் நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே பாங்கி நல்லார் படிமஞ்செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழற்கீழ் நீங்கி நில்லாரிடற்கள்ளையாய் நெடுங்களமேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேற்கறந்தாய் அருத்தனாய ஆதி தேவன் அடியிணையே பரவும் நிறுத்தற்கீதரிடற்களையாய் நெடுங்களமே கொடியவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கொட்டியோர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவனே கோடி மேலேறு கொண்டாய் சாந்தமிதன் ரெம்பெருமானிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே குன்றினுச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர் அருவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏ தீரா பகலம் நின்று களையாய் நெடுங்களமேயவனே வேழவெண் கொம்போசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழவெங்கும் நேட அங்கோர் ஜோதியூளாகி நின்றாய் கேழல் வெண்கொம்பணிந்த பெம்மான் கெடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரிடற்களையாய் நெடுங்களமேயவனே வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமீலா சமணம் தஞ்சமில்லா சாக்கியரோ தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரனின் நடியே நெஞ்சில் வைப்பாரிடற்களையாய் நெடுங்களமேயவனே நீடவல்ல வார்ச்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகேல் சிறபுரக்கோன் நலத்தால் நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே சுவாமி நித்திய சுந்தரேஸ்வரர் அம்பாள் மங்களநாயகி திருச்சிற்றம்பலம்